भैरवी पञ्चमी पासाङ्गुशे पञ्चपाणि पञ्चरुजिरवि उण्णुम् புயர் சண்டிகாளி ஒளிரும் கலாவைரவே மண் குண்டலி மாலினி சூழி வராகி என்றே சிரவி நான் மறை சேர்த்திருநாமங்கள் செப்புவரே